அதனால அதேதன் அதேந்திரமப்ருவன் மகவன் ஏதத் கிமேதத் கிமேதத்யக்ஷமிதி ததேதி இந்திரனுக்கு வந்து கொஞ்சம் அடக்கம் யோகியதை இருக்கிற அவர் சாந்தோக்கியக்காரர் அவர் இந்திரன் அதனால்தான் இந்திரன் வந்து சாந்தோக்கியத்துல பிரஜாபதி கிட்ட போய் உபனிஷத் படிக்கிறதுக்கு போறாருன்னு கதை வருதோ இல்லையோ அதே இந்திரன் தான் இங்கே இதுவும் சாந்தோக்கியமான இதுவும் சாம சாமமானத்தினால சமவேதக்காரர் அங்க வந்துட்டார் அவர் வந்ததும் அவர் இந்திர பதவியில பல இந்திரர்கள் இருப்பாளோ இல்லையோ பல பாவத்துல இவர் நல்ல தகுதியோட வர அதனால தம ததபியத்ரவத் தஸ்மாத் திரோததே அவன் வந்து அந்த வந்து யக்ஷம் யக்ஷம்னா அந்த அன்னோன் ஃபோர்ஸ் அப்படின்னு நினைச்சுட்டு தான் எல்லாரும் வந்தா அந்த அன்னோன் ஃபோர்ஸ் நினைச்சுட்டு தெரியப்படாத ஒரு சக்தி நினைச்சுன்னு வந்தா ஏதோ தெரியப்படாத ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு நினைச்சுன்னு வந்து பார்த்தா சில கிராமங்கள் எல்லாம் உண்டு எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவா எங்க பார்த்தாலும் காவு தான் அம்பாளுக்கு கோவிலுங்கிறது காவும்பா காவுனாக்கா ஏதோ இந்த கூலி வேலை பண்றவா வயக்காடுல வேலை பண்றவா ஒரு கல்லுல போய் கத்தியை திட்டுவான் தீட்டினாக்கா அந்த கத்தி கல்லுலேருந்து ஏதோ ரத்தமோ ஏதோ ஒன்று வரும் பயந்து போயிடுவான் கிராமக்காராளோ இல்லையோ அவளுக்கு எல்லாத்துலேயும் பக்தி பயம் பக்தி உண்டு போய் யாராவது பெரியவாளை கூப்பிட்டுனு வந்தால் இங்கே இந்த அம்பாளோட ஆவிர்வாவம் இருக்கிறது இருக்குது அதை சுற்றி வர ஒரு கோவிலை கட்டிடுவான் அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சாநித்தியஸ்தானத்தை காப்பாற்றுறதுக்கு பேர் தான் காவு அங்கே you are not creating something இங்கே வந்து ஒரு கோவில் பண்ணலை நீங்க கும்பாபிஷேகம் பண்ணலை ஒன்றும் பண்ணலை இருக்கக்கூடிய ஒரு சென்டரை பார்த்து அப்படி கட்ட வேண்டியது அவ்வளோதான் அந்த மாதிரி பண்ணினான் அந்த இருக்கிற சேதனையை பார்த்து அப்ப அது மாதிரி ஏதோ ஒரு சக்தி சக்தி என்னது தெரியல எல்லாரும் பயந்து பயந்து போயிட்டான் இந்த வாயு அக்னி இந்த தேவதைகள்லாம் போயிட்டான் இந்திரன் வந்து பக்தியோட வந்திருக்கணும் அவர் பக்தியோட வந்ததுனால அந்த ஃபோர்ஸ் இருக்கே அது அன்னோன் போர்ஸா இருந்தது மறைஞ்சு போய் ச தஸ்மின் ஏவாகாஷே ஸ்திரியமா ஜகாம பகுசோபமானாம் உமாம் ஹைமவதீம் தாம் ஹோவாச்ச கிமே தத்யக்ஷமிதி அங்க வந்ததுமே ஒரு ஒரு பெண் உருவத்துல ஒரு தேவதா ரூபத்துல அம்பாள் அங்க பிரகாசிச்சாலாம் தஸ்மின் ஏவ ஆகாஷே அந்த ஆகாசத்துல அந்த ஸ்பேஸ்ல ஸ்திரியம் ஆஜகாம தத் யக்ஷம் எஸ்மின் ஆகாஷே ஆகாஷ பிரதேசே ஆத்மானம் தர்ஷயித்வா திரோபூதம் இந்திரஸ்ச பிரம்மணா திரோதான காலே எஸ்மின் ஆகாஷே ஆசீத் ச இந்திரா தஸ்மின் ஏவ ஆகாஷே தஸ்தௌ கிம் தத்ய யக்ஷம் இது தியாயன் என்னது அக்ஷம் மறைஞ்சு போச்சே ந நிவபிரதே அக்னி ஆதிபத் அக்னி எல்லாம் முதலே ஓடி போயிட்டான் அது மறைஞ்சதும் ஓடி போயிட்டான் இந்திரன் அங்கேயே நின்றுண்டு எந்த ஸ்பேஸ்ல நின்னாரோ அந்த இடத்துலயே நின்றுட்டே இருந்தார் அது என்னதுன்னு பார்க்கணும்னு ஆசையோட ஒரு ஃபோர்ஸ் மேனிபெஸ்டாச்சு மறைஞ்சு போயிடுத்து அது என்னது அவள்லாம் அது ஐயோ ஏதோ சக்தின்னு போயிட்டா இவர் அந்த சக்தி என்னன்னு பார்க்க நின்னார் தஸ்ய இந்திரசிய யக்ஷே பக்திம் புத்வா அங்க பக்தி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வித்யா உமாரூபிணி பிராதுரபூத் ஸ்திரீ ரூபா பிரம்ம வித்யாஸ்வரூபிணியா இருக்கிற அந்த பிராமி சாரதா அவ அங்க பவிச்சானா ச இந்திரா தாம் உமாம் பகுஷோபமானாம் உமா அப்படிங்கிறது திருப்பி போடுங்க என்ன ஓம் அவ்வளோதான் உள்ள போற போது அவள் ஓங்கிற பிரணவமா இருக்கா திரும்பி வந்தானா உமா ஆயிடுவா அவ்வளவுதான் சிருஷ்டிக்கு காரணமாயிடுறா சக்தி விசேஷமாகிற போது உமா திரும்பி போனா அதுல ஊ ஆ மா மூணு இருக்கு அதுல ஆ இருக்கு திருப்பி போட்டா உமா ஆயிட்டா இந்த பக்கம் போனா ஓம் ஆயிட்டாவா பிரணவம் ஆயிட்டாவா அவ ஆவிர்பவிச்சா சர்வேஷாம் ஹி சோபனதமா வித்யா பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி எல்லா வித்தியகளை விடையும் பிரகாசப்படக்கூடின பிரம்ம வித்யாஸ்வரூபிணியா இருக்கிறதுனால அவள் ஆவிர்பவிச்சா ததா பகுஷோபமானா இது விசேஷனம் உபபன்னம் பவதி யாரு அவ ஹைமவதி எல்லா இடத்துல தான் பார்க்கிறோம் இல்லையா கேனோபனிஷத்துல அவ யாருன்னா ஹைமவதி ஹிமவத் புத்திரி ஹிமாலய புத்திரி ஹிமாத்ரிஜா அப்படி இருக்கிறதுனால அவ வீட்டில் உட்கார்ந்துட்டே தான் நாம கேனோபனிஷத் சொல்லின்னு இருக்கோம் ஹைமவதீம் ஹிமகிருதாபரணவதீம் இவ ஹிமத்தினால ஆபரணம் போட்டுருக்காளாம் அவ ஸ்னோனால ஆபரணம் போட்டுருக்கிறவ அவ ஹிமாலய கிரீட்டினி அப்படின்னு இல்லையா அந்த ஹிமத்தினால ஆபரணம் போட்டுருக்கா ஹி ஹைமவதீம் ஹேமகிருதாபரணவதீம் இவ பகுஷோபமானாம் ஸ்வர்ணத்தினால ஆபரணம் போல ஹிமத்தினால ஆபரணம் போட்டுருக்கா அத்தவா உமைவ ஹிமவத்தியோ துஹிதா ஹைமவதீ பார்வதி நித்தியமேவ சர்வக்ஞேன ஈஸ்வரேன சக வர்த்தத இதி ஞாத்தும் சமர்த்தா இது தாம் உபஜகாமா அவ யாரு சர்வக்ஞேன ஈஸ்வரேன சக சதா வர்த்ததே பரமேஸ்வரனை பகவத்பாதால் இந்த பாஷ்யத்துல தான் சொல்றா அப்படி ஈஸ்வரனுக்கு சிவனுக்கு என்ன விசேஷனம் கொடுத்தான்னா சர்வஜா ஈஸ்வரா சர்வஜனான ஈஸ்வரனை விட்டு விலகாம இருக்கக்கூடிய சக்தியா இருக்கிறவ சர்வஜேன ஈஸ்வரேன சகவர்த்ததை இது ஞாத்தும் சமர்த்தா அதனால அவளுக்கு இது தெரியும் இந்திரஸ்தாம்ஹ உமாம் கில உவாச்ச யா முக்தி ஹேதுர் அபிச்சித்திய மகாவிரதாத்வம் அபியசே சுனியதேந்திரிய தத்வசாரை மோக்ஷார்த்திவிர் முனிபிரஸ்த சமஸ்த தோஷை வித்யாசிசா பகவதி பரமாஹி தேவி அந்த வித்யாதான் நீ யா முக்தி ஹேத்து முக்தி காரணமா இருக்கிற பிரம்ம வித்யா ப்ரூஹி கிமேதத் தர்ஷயித்வா திரோபூதம் யக்ஷம் அம்பாளை பார்த்தபோது கேட்கிறார் இந்த யக்ஷம் என்ன சா பிரம்மேதி ஹோவாச்ச வா ஏதத் விஜயே மகீயத்வமிதி ததோஹைவ விதாஞ்சகார பிரம்மேதி எது வந்து மறைஞ்சு போச்சு சாட்சாத் பரமேஸ்வரன் அது பிரம்மம் அது பகவான் அந்த பகவான் தான் வந்து இப்படி ரூபத்தில் வந்து உங்களுக்கு தன் சாநித்தியத்தை தெரிவிச்சு ஆவிரபூத் ஆவின்னு சொல்லுவோம் தமிழ்ல இல்லையா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆவி ஆவியும்போம் ஆவின்னா பெய் பிசாசு ஏதோ நினைச்சுக்கிறோம் ஆவினாக்கா பிரம்மன்னு அர்த்தம் சம்ஸ்கிருத பதம் ஆவிங்கிறது தமிழ் பதம் இல்லை சம்ஸ்கிருதம் ஆவிர் அபூத் சந்நிஹிதம் குஹாசரம் நாம மகத் பதமத்ரை தத் சமர்ப்பிதம் ஆவி அப்படிங்கிறது ஸ்ருதி அதனால சா பிரம்மேதி ஹோவாச்ச சில பாடத்துல சாங்கிறது இல்லை பிரம்மேதி ஹோவாச்ச தான் இருக்கு பிரம்ம அது வந்து பிரம்மம் தான் பிரம்மத்தோட விஜயத்துல தான் நீங்கள்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறீள் இது எல்லாமே நீ பிரம்மத்தோட பகவானோட விஜயந்தான் வா ஏதே தேவா அதிதராமிவான்யான் தேவான் எது அக்னிர்வாயுர் இந்திரஸ்தே ஹேதன் நேதிஷ்டம் பஸ்பிருஷு தேஹ்யேனத் ஹேனத் பிரதமோவிதாம் சகார பிரம்மேதி எஸ்மாது அக்னி வாயு இந்திரா ஏதே தேவா பிரம்மணா சம்வாத தர்சனாதினா சாமீபியமுபகதாக தஸ்மாது ஸ்வயிர் குணைஹி அதிதராமிவ சக்தி குணாதி மகாபாகியி சக்தி குணாதி மகாபக்யி அந்யான் தேவான் அதிதராம் அதிசேரத இவ ஏதே தேவாகா இவ சப்தோ அனர்த்தகா அவதாரணார்த்தோ வா எது அக்னிஹி வாயு இந்திரா இந்த தேவதைகளுக்கெல்லாம் விசேஷனம் வந்தது பிரத்யேகத்தை வந்தது வாழலாம் அது பிரம்மத்தோடு மகிமை தெரிஞ்சு நூட்டான் அதனால இந்த அக்னி வாயுங்கிற தேவதைகளுக்கெல்லாம் விசேஷம் பிரத்யேகமான நிலை வந்துடுத்து இந்த ஸ்ருதி அதுனா அவ வந்து எங்க மகிமை இல்லை இதெல்லாம் பகவானோட அவள் அபிமானத்தை தியாகம் பண்ணிவிட்டாளாம் அக்னி முதலான தேவதை தஸ்மாத்வா இந்திரோ அதிதராமிவான்யான் தேவான் ச ஹேனன் நேதிஷ்டம் பஸ்பர்ஷ ச ஹேனத் பிரதமோ விதான் சகார பிரம்மேதி இந்திரன் தான் பக்கத்தில் போய் அதை பார்த்து தெரிஞ்சுண்டு அது பிரம்மம் அது பரமேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சின்றதுனால இந்திரனுக்கு இந்திரத்துவம் வந்துடுத்தான் அதனால எவ்வளவு எவ்வளவு அபிமானம் போகிறதோ எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் தான் எல்லாம் பண்றான்ங்கிற பாவம் வர்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவனுக்கு உலகத்திலையும் அவனோட சிரைஷ்டியம் அவனோட வைபவம் அவனோட மகிமை பெருசா இருந்தது இல்லை நான் அவன் நான் இவன் நான் அப்படி இப்படிங்கிற அகங்கார ரூபம் தடிக்க தடிக்க அந்த நிலை குலைஞ்சு போயிடுறது தஸ்யேஷ ஆதேசோ எதேதத் வித்யுதோ வித்யுத வித்யுததா இத்தீன் அமீமா அமீமீமிஷாதா இத்தி அதிதெய்வதம் తస్య ప్రకృతస్య బ్రహ్మణ ఏష ఆదేశ ఉపమా ఉపదేశ నిరుపమస్య బ్రహ్మణ ఏన ఉపమానేన ఉపదేశ సోయం ఆదేశ కిం తత్ ప్రసిద్ధం లోకే విద్యుత విద్యుత విద్యుతత్ విద్యోతనం కృతవత్ ఇత్యేదత్ అనుపపన్నమితి విద్యుతో విద్యోతనం ఇది కల్ప్యతే విద్యుత வித்யோதனமிவ ஒரு இடிமின்னல் போல லலிதா சஹசிரநாமத்துல வந்து தடில்லதா சமருச்சி அப்படிங்கிற அது இந்த உபனிஷத்து வச்சுட்டே தான் அங்கே இருக்கு அப்படி இடிமின்னல் போல இருக்கிற பிரகாசத்தோட கூடினவள் அப்படின்னு சொல்றது இல்லையா அப்படி ஒரு ஒரு பிரகாசம் போல யதா சகிருத் வித்யுத்தம் இதிஸ்ருத்தியந்தரேச்ச தர்சனாத் வித்யுதிவகி சகிருத் ஆத்மானம் தர்சயித்வா திரோபூதம் பிரம்ம தேவேபியா தேவதைகளுக்கெல்லாம் அப்படி ஒரு கிளிம்ஸ் ஒரு பிரகாசமானம் உள்ள ஒன்று பிரகாசிச்சு மறைஞ்சு போயிட்டா அப்படி வந்து மறைஞ்சு போயிட்டா இதை சொல்லி அதிதெய்வத்தம் தேவதாவிசேஷகமான ஞானம் அத அத்தியாத்மம் எதேதத் கச்சதி வச்சமனோ அனேன செய்தத் உபஸ்மரதி அபீக்ஷம் சங்கல்பகாம் அதுக்கப்புறம் அத்தியாத்ம விஷயத்தை சொல்றது பிரத்யேகாத்ம விஷய ஆதேச உச்சதே எதேதத் கச்சதீவ சமனஹா ஏதத் பிரம்மா டவுகத இவ விஷயீகரோத்தீவ மனசு வந்து வெளி விஷயங்கள் எல்லாம் போய் நாடுறதே அது உள்ள இருக்கிற அந்த பிரம்மம் தான் இதுக்கு சக்தி விசேஷமா இருக்கு நமக்குள்ள இருந்துட்டு தேவதா விஷயத்தை சொன்னா அதே போல் அத்தியாத்மம் நமக்குள்ளே இருந்துட்டு நம்ம சரீரத்துக்குள்ள மனசு வேலை பண்ணுறது இந்திரியங்கள் வேலை பண்ணுறது எல்லாத்துக்கும் மூல காரணமாக அந்த பிரம்மம் ஆத்மவஸ்து தான் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஸ்ருதி நிர்தேசம் தத் தத்வனம் நாம தத்வனமித்யுபாசித்தவ்யம் ச ஏததேவம் வேதாபிகைனம் சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி அதே தத்வனம் தத்வனம் அப்படின்னு உபாசனை பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி தத்வனம்னா என்னதுன்னா வனம் அப்படிங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் என்ன சொன்னார் காட்டுக்கு போனோங்கிறோம் இல்லையோ வனவாசம் வானப்பிரஸ்தம்ங்கிறோம் இந்த காலத்தில் காட்டுக்கு எங்கே போவோம் நமக்கு சந்தேகம் வரும் சங்கராச்சாரியர் என்ன சொன்னார் வனம்னாக்கா வனநீயம் சம்பஜனீயம் எங்கே உட்காந்து நல்லா பகவத் பஜனை பண்ண முடியுமோ பக்தி பண்ண முடியுமோ அதான் வனம் அரண்யம்னா கூட ரணம் இல்லாத இடம் கான்ஃபிளிக் இல்லாத இடம் சண்டை இல்லாமல் சாந்தமாக இருந்தா அரண்யமே ஏகாந்தமா ஒரு இடத்துல இருந்து பகவத் தியானம் பண்ண முடியுமா அதுதான் வனம் இல்லாம காட்டுக்குள்ள போய் தேடு கிடைக்குமா எறும்பு கடிக்குமா பாம்பு கடிக்குமா எல்லாம் சொல்லி பயப்பட்டு இருக்க வேண்டாம் இருக்கிற இடத்துல எங்க இருக்கோ வேணா வீட்டுக்கு வேணா வனம்னு பேர் வச்சுங்கோ எந்த இடத்துல இருக்கலோ பகவத் பஜனம் முக்கியம் பக்தி முக்கியம் பகவத் ஆராதனை முக்கியம் அதுவும் வார்த்தக்கியம் வானப்பிரஸ்தத்துக்குள்ள வயசானவா நிறைய பேர் இனிமேலால் வேற எதுலேயுமே மனசை விடாம பகவத் பஜனம் பண்ணிட்டு இருக்கிறது தான் வனம் அதுதான் வனம்ங்கிறதுக்கு அர்த்தம் தஸ்மாத் தத் வனம் இத்தியனேன்னு வனம் வனநீயம் சம்பஜனீயம் பிரத்யேகாத்மபூதத்வாத் எல்லாருக்குள்ளே அந்தரியாமிய ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற பகவானை பிரம்மத்தை பஜனம் பண்ணணும் இன்னொன்று வந்து தத்வனம்ங்கிறது வேதத்தில் வருது நம்ம வந்து சொல்றோம் அது என்ன விரக்ஷம் அது என்ன வனம் அப்படின்னு கேட்டா பிரம்ம தத் வனம் பிரம்மச விரக்ஷ ஆசீத் அப்படி பிரம்மம் தான் அந்த வனம் பிரம்மம் தான் அந்த விரக்ஷம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது இல்லையா இதெல்லாம் விரக்ஷம் இது வனம் இது ஆணு இது பொண்ணு இவன் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிறோமே இது எல்லாம் பரமேஸ்வர ஸ்வரூபம்னு உபாசனை பண்ணு தத் உபாசிதவியம் எல்லாம் பகவத் ஸ்வரூபம்னு உபாசனை பண்ணு பார்க்கறதெல்லாம் பகவத் ஸ்வரூபம்னு உபாசனை பண்று துவம் ஸ்திரீ துவம் புமானசி துவம் குமார உதவா குமாரி எல்லாம் பரமேஸ்வரன் எல்லாம் பகவான் உபாசனை பண்ணு அதுதான் தத் வனம் இத்தியுபாசிதவியம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது எல்லாத்தையும் பகவத் ஸ்வரூபமாக பஜனம் பண்ணு எல்லாருக்கிட்டே அந்த பிரியத்தோட அந்த பாவத்தோட நடந்துக்கும் உள்ள அந்தர்யாமியான ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு பாரு இவ்வளவும் சொல்லி அந்த சிஷ்யன் சொல்றார் உபனிஷதம் போ ப்ரூஹீத்யுக்தா உபனிஷத் பிராமீம் வாவத உபனிஷதம் அப்ரூமேதி நல்ல சிஷ்யன் எல்லாம் சொன்னப்புறம் ஆமா இன்னமும் கொஞ்சம் உபனிஷத் சொல்லுங்களேங்கிறான் நம்மளாம் இருக்கோமோ இல்லையோ எல்லாங்க நீங்க எல்லாம் சொல் உபனிஷத்தே சொல்லலையா அப்படின்னா ஏன் அப்படி உபனிஷதம் ரகசியம் உபனிஷதம்னா இங்க ரகசியம் போ பகவன் புரூஹி நீங்க சொன்னத்திலேயே ரகசியதமமான விசேஷம் என்ன ரகசியதமமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டா உக்தா அபிஹிதா தேதவ உபனிஷத்து ஆச்சாரியர் என்ன சொன்னார்னா அது நான் சொன்னத்துக்குள்ளேயே இருக்கு நீ தெரிஞ்சுக்கோன்னுட்டான் நான் சொன்னத்துக்குள்ளேயே சாரதமமான விஷயம் என்ன எதை தெரிஞ்சுட்டா உனக்கு நிவர்த்தி வருங்கிறது நான் இவ்வளவு நாள் சொன்னதுக்குள்ள உனக்குள்ள அதுக்குள்ள இருக்கு உக்தா அபிஹிதா தே உபனிஷத்து பிராமீம் பாவத்தே உபனிஷதம் அப்ரூம உபனிஷத்துங்கிறதுக்கே ரகசியம்னு அர்த்தம் இங்க பாஷ்யக்காரர் உபனிஷத்துங்கிறதுக்கு ரகசியம்னு அர்த்தம் பண்ணினார் பிராமீம் பிரம்மணா பரமாத்மஹா பரமாத்மனா இயம் பிராமீம் வேதம்னாலே சனத் சுஜாதர் சொன்னான் பாரதத்துல எதுனால பகவான் தெரிஞ்சுக்கப்படுறாரோ அது வேதம் பராத்மா வேத்தியத்தையேன ச வேதோ வேத உச்சதே வேதம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா எதனால பகவான் தெரிஞ்சுக்கப்படுறாரோ அந்த வித்தியக்கு வேதம்னு பேரு இங்க அது எந்த வித்தியினால இப்ப கீதை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையே தான் கீதா பவன் பூரா பகவத்கீதை ஒரு கீதா சாஸ்திரம் எழுநூறு ஸ்லோகத்தை வச்சுட்டு அது போரும்னு இருந்துட்டான் ரொம்ப அழகா இல்லையா யாருக்கு வேணா அதை எடுத்து வாழ்க்கையை மாத்திக்கலாம் அதை அத்தியனம் பண்ணலாம் பாகவதம்னா கூட நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு நிறைய படிச்சுக்கணும் அது தெரிஞ்சு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதெல்லாம் கஷ்டம் எல்லாம் கதையெல்லாம் கேட்கறதுக்கு ரசமா இருக்கு கீதைன்னு வச்சுன்னு நீங்க ஒரு ஸ்லோகமா கொஞ்சம் கொஞ்சமா அத்தியனம் பண்ணிட்டு படிச்சுன்னு வாழ்க்கைக்கு தகுந்தபடி அதை மன்னனம் பண்ணிட்டே வாழ்ந்தோமானா சமஸ்த வேதார்த்த சார சங்கிரகபூதம் அப்படின்னா சங்கராச்சாரம் இப்போ கீதையை வச்சுண்டு நமக்கு இப்போ வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் சௌகரியப்படலையா கீதையை வச்சுக்கலாம் எல்லாருக்கும் படிக்கலாம் பொன் குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கானா அவளை போய் என்ன பண்ணுறது நாம அவளுக்கு சின்னத்துலேருந்தே கீதையை சொல்லிக் கொடுக்கலாம் ஸ்லோகங்களை படிக்க வைக்கலாம் கீதை சொன்னபடி வாழ கற்றுக் கொடுக்கலாம் கீதைங்கிறது ஒன்று வச்சுண்டு பகவத்கீதா கீதா சுகீதா கர்த்தவியா பஜகோவிந்தத்தில் என்ன சொன்னார் கிஞ்சித் கீதா கேயம் கீதா வாழ்க்கை பூரா நம்ம கீதையை படிச்சுட்டே இருக்கணும் கீதையை வச்சுட்டு வாழணும் அது நமக்கு எல்லாருக்கும் பண்ண முடியும் பகவத்கீதைன்னு ஒன்று வச்சுட்டு வாழறதுன்னு வச்சுட்டோம்னாக்கா ரொம்ப சுலபம் இப்போ வேதாத்தியனம்னு பண்ணினாலும் அர்த்தம் யாருக்கு தெரியும் இல்லையா வேதம் நமக்கு சம்ஸ்காரார்த்த அத்தியனம் பண்றோமே தவிர வேதார்த்தத்தை சொல்றதுக்கு தான் பகவத்கீதா இருக்கு அது எல்லாருக்கும் அதுக்கு தெரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கைக்கு நமக்கு உபயோகப்படும் நம்ம லைஃப்ல ஒரு ஸ்டெப்லயும் ஒரு தாயார் மாதிரி இருந்துட்டு காப்பாற்றுவேன் அதனால அந்த பகவத்கீதையை வச்சுன்னு வாழறதுன்னு கத்துட்டோம்னா அதுல கர்மா இருக்கு ஞானம் இருக்கு பக்தி இருக்கு எல்லாம் இருக்கு வேதம் எப்படி கர்ம காண்டம் உபாசனா காண்டம் ஞான காண்டம்னு இருக்கோ அது பூரா பகவத்கீதைக்குள்ள இருக்கு அப்படி கீதையை வச்சுன்னு வாழறதுன்னு நாம வாழ்க்கைய ஒரு தாளப்படுத்தின்னுட்டோமானால் கீதையை படிக்கிறது கீதையை தெரிஞ்சுக்கிறது முடியவே முடியாது வாழ்க்கை பூரா கீதையை வச்சுன்னு இருக்கலாம் நம்ம பரம்பரைக்கெல்லாம் அதை கொடுக்கலாம் அப்படிதான் சாஸ்திரங்களை வச்சுன்னு வந்திருக்கா இவ்வளோ எல்லாம் வந்து ஆசிரமங்கள் மடங்கள்லாம் கட்டி சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுத்து ஒரு ட்ரையல் பண்ணி ஒரு ஜென்ரேஷனுக்குள்ள காணாம போயிடுறது அப்பா புள்ளை அப்பா புள்ளைன்னு பரம்பரை பரம்பரையா இத்தனை காலம் அந்த நெருப்பை வச்சுன்னு வந்தோம் அந்த மாதிரி காப்பாற்றணும் அந்த மாதிரி அந்த வித்தியை குலங்கள் வழிக்கு யாருக்கு யாருக்கு எடுத்து வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுண்டு இந்த உபனிஷதமான வித்தியெல்லாம் அப்படி குலம் குலமா வச்சுன்னு வந்திருக்கா அப்புறம் நல்ல சிஷ்ய பரம்பரை அந்த சிஷ்ய பரம்பரை சன்னியாச பரம்பரைகள்லாம் அந்த சம்ஸ்காரங்களோட நிஷ்டையோட தபஸோட வச்சு வளர்த்தின்னு வந்திருக்கான் அதனால தான் இந்த ரிஷிகேஷ ஹரித்வார் போல இருக்கிற தபோபூமிகளுக்கு வந்துட்டான் எங்கேயாவது வந்து லௌகிக மனுஷியால் சம்பர்க்கம் வந்தா எல்லாம் கெட்டு போயிடும் இன்னைக்கு வந்து இந்த டொனேஷன் ட்ரஸ்ட் எல்லாம் வந்ததுமே தபோபூமிகள்லாம் அழிஞ்சு போயிடுது எல்லாம் கெட்டு போயிடுது என்ன டொனேஷன் வர பணம் எங்கேருந்து வர்றது தெரியாது யாரு கொண்டு வரா தெரியாது அதை சாப்பிட்றவனுக்கு எங்க தபஸ் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் வேலை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணி அவன் என்னத்தை சாப்பிட்டாலும் அவனுக்கு அதுலேருந்து பாப்பமே வராது அந்த பக்கம் பண்ணி கொடுத்து விடுறானோ இல்லையோ ஒரு பேருக்கு தொடச்சி ஏதோ பண்ணி கொடுத்து அந்த பக்கம் ஒன்று கொடுத்து இந்த பக்கம் வாங்கிட்டான்னா ஒன்றும் பாப்பம் வராது இந்த ஃப்ரீயா நம்ம வாங்கிக்கிறோம் பாருங்க ஃப்ரீயாக ஏதாவது வாங்கிக்கிறதுல நமக்கு அது ஃப்ரீயாக என்னெல்லாம் வரும் தெரியாது எச்ச உக்ரா பிரதிகிரகம் உக்ர பிரதிகிரகம்ங்கிறாங்க இல்லையா அதனால ஏதோ ஒரு பண்ணி கொடுத்துட்டு ஏதோ கிடைச்சதானா பரவாயில்ல இல்லாட்டா பரம தியாகத்தோட தபசோட இருக்கிறவாளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணா வாங்கிக்கலாம் பசிச்சுதா திருடினா கூட தப்பு கிடையாது எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு அதுல அன்னத்துக்கு பசி இருக்கா எங்கேருந்து வேணா எடுத்து சாப்பிடணும் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கு மேலே இருக்கிறதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஔபனிஷதமான பிரம்ம வித்தியை காப்பாத்துறதுக்கு இருக்கிற பாத்திரத்தை சரி பண்றதே ஒரு பெரிய விஷயம் அதனால உபனிஷத் சொல்லுன்னா பிரம்மோபனிஷத் பிராமமான உபனிஷத் சொல்லப்பட்டது பரமாத்ம விஷயம் விஷயாம் உபனிஷதம் ஸ்ருதவதா உபனிஷதம் போ ப்ரூஹி இது பிரிச்சதா சிஷ்யசிய கோபிப்பிராய எதி தாவத் ஸ்ருத்திய ಶ್ರುತಸ್ಯ ಅರ್ಥಸ್ಯ ಪ್ರಶ್ನ ಕೃತಃ ತತಃ ಪಿಷ್ಟಪೇಷಣವತ್ ಪುನರುಕ್ತೋ ಅನರ್ಥಕಃ ಪ್ರಶ್ನ ಸ್ಯಾತ್ ಅಥ ಸಾವಶೇಷ ಉಪನಿಷತ್ ಸ್ಯಾತ್ ಉಕ್ತೋಪನಿಷತ್ ಸ್ಯಾತ್ ತತಸ್ತಸ್ಯಾಹ ಫಲವಚನೇನ ಉಪಸಂಹಾರೋ ನ ಯುಕ್ತ ಪ್ರೇತ್ಯಾಸ್ಮಾಲ್ಲೋಕಾದ ಅಮೃತ ಭವಂತಿ அதனால் இங்கு பிராமம் உபனிஷதம் அங்கே சொல்லிவிட்டோம் சொல்லி உபனிஷத் உனக்கு உபனிஷத் சொல்லிவிட்டோம் நகி சர்வ கிரியாக்காரக பலபேத புத்தி திரஸ்காரிண்யா பிரம்ம வித்யாயாக சேஷாபேக்ஷா சககாரி சாதன சம்பந்தோ வாயுச்சது இதெல்லாம் சாஸ்திர விஷயங்கள் உபனிஷத்துங்கிறது எந்த ஞானம் ஸ்ரவண மாத்திரத்தினால நம்மளை பூர்ணம் பண்ணுமோ எது நம்ம ஹிருதயத்துக்குள்ள எடுத்துண்ட க்ஷணத்துல நம்மளை ஃப்ரீ பண்ணுமோ அதுக்கு தான் உபனிஷத்துன்னு பேரு அந்த உபனிஷத்தை சொல்லுங்கோனாக்க இன்னொரு அர்த்தம் வேணா எடுத்துக்கலாம் இந்த வித்தியக்கு சககாரி சக்திகள் என்னென்ன இருக்கு எதை தெரிஞ்சுண்டால் எதை வச்சுண்டா இந்த ஞான நிலை என்னை விட்டு விலகாம இருக்கும் எனக்கு அந்த அனுபவ நிலையில இருக்க முடியும் அதை கொடுங்கோ அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொன்னார் தஸ்யை தபோ தமஹா கர்மேதி பிரதிஷ்டா வேதாக சர்வாங்காணி சத்தியம் ஆயதனம் இந்த ஞானத்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா அதுக்கு ஆயத்தனம் அதிஷ்டானம் எதுல இது நிக்கிறதுன்னா சத்தியத்துல நிக்கிறது சத்தியமாயத்தனம் தபஹா தபஸ் முக்கியம் இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரக ரூபத்தில் இருக்கிற ஸ்வதர்மானுஷ்டானம் தபஸ் தபஸ் ஸ்வதர்ம வர்த்தித்வம் அப்படிங்கிறது தபஸ் தமஹா மனசோ தமனம் தமஹ மனசை நியமனம் இந்திரியங்களை நியமனம் பண்றது தமம் இந்திரிய நியமனம் தமகம் மனசை நியமம் பண்றது சமகம் அப்படின்னு வேதாந்தம் இதுல ரெண்டுமே அடக்கம் தமஹா அப்படின்னு விட்டா தபஹா தமஹா கர்மா நிஷ்காமியமா வேதோக்தமான கர்மாக்களை ரூபத்துல பண்றது கர்மா பிரதிஷ்டா வேதாக இதெல்லாம் வந்து यामिमां ब्राह्मीम् उपनिषदं तव अग्ने अब्रूम तस्य तस्याः उक्तायाः उपनिषदः प्राप्त्युपायभूतानि तप आदीनि तपः कायेन्द्रियमनसां समाधानम् दमः उपशमः कर्म अग्निहोत्रादि एतैर्हि संस्कृतस्य सत्त्वशुद्धिद्वारा तत्त्वज्ञानोत्पत्तिः சித்தத்தை சுத்தம் பண்றதுக்கு இந்த கர்மானுஷ்டானங்கள் திருஷ்டாகி அமிர்தித கல்மசிய உக்தேபி பிரம்மணி அப்பிரதிபத்தி அக்னிஹோத்ராதி ஆஹிதாக்னிகள்லாம் இருக்கா நமக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு சபை சாதாரணமாக ஒரு இடத்துல போனால் அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாளே ஆஹிதாக்னிகள்லாம் இருக்கா இங்கே பகவத் பாதா சொன்ன கர்மான்னா என்ன அக்னிஹோத்திரம் முதலான அனுஷ்டானங்கள் அதெல்லாம் வந்து பகவதர்ப்பணமா பண்ண வேண்டிய விதத்துல பண்ணினால் சித்தத்தை சுத்தம் பண்ணி உள்ள இருக்கிற கல்மஷத்தை எடுக்கும் அந்த கல்மஷம் போகலையானால் எத்தனை பாட்டி சிரவணம் பண்ணினாலும் இவனுக்கு பிரதிபத்தி அண்டர்ஸ்டாண்டிங் ஞானம் வரமாட்டேங்கிறது அப்பிரதிபத்தி அமிர்தித கல்மஷஸ்ய எதேந்திரிய விரோஜன பிரபதியினாம் இந்திரனும் விரோஜனனும் போய் விரோஜனன் தப்பாவே புரிஞ்சுட்டு இருந்தானே தஸ்மாத் இகவா அதீதேஷு வா பகுஷு ஜன்மாந்தரேஷு தப ஆதிபிஹி கிருத்த சத்வசுத்தேகே ஞானம் சமுத்பத்தியதே யதாஸ்ருதம் எத்தனையோ ஜென்மாவில் பண்ணின தப்போ பலத்தினால சித்தம் சுத்தமாய் சிரவண மாத்திரத்தினால சில பேருக்கு ஞானம் உண்டாயிடும் ஹிருதயத்துல சாட்சா்காரம் வந்துடும் அதுக்கு முக்கியமான ஒரு காரணத்தை பகவத்பாதால் சொல்றார் இந்த ஞானம் எப்படி வரும்னா எஸ்ய தேவே பராபக்தி யாருக்கு பகவான்கிட்ட பக்தியோ யதாதேவே ததா குரு எப்படி பகவான்கிட்டயோ அதுபோல குரு கிட்ட யாருக்கு பக்தியோ தஸ்யேதே கதிதாகி அர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனா அவளுக்கு அந்த மகாத்மாக்கு இந்த உபனிஷத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எளிசா சுலபமா ஹிருதயத்துல பிரகாசிக்கும் ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மனா இத்தி பல விஷயங்களை சொல்லி இந்த ஸ்ருத்தியுக்தமான விஷயத்தை இங்கே நாம பூர்த்தி பண்ணுறோம் அந்த சத்தியம் ஆயத்தனம் எத்திர திஷ்டதி உபனிஷத் தது ஆயத்தனம் உபனிஷத் எதில் உட்கார்ந்து இருக்குன்னா சத்தியத்தில் உட்கார்ந்து இருக்கு இது அமாயிதா அகௌட்டில்யம் வாங்மன இந்த உபனிஷத் ஆசிரியச்சின்றிருக்கிறவனுக்குள்ள உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னார் இல்லையா முக்கியமா அவாகிட்ட வந்து குட்டிலபாவம் கபட்டம் மாய ஏமாத்துறது இல்லாட்டா ஏதாவது சுவார்த்ததை ஏதாவது உள்ள இருந்து கொடுத்தானா ஸ்ருதி சொல்லக்கூடிய இந்த வித்தியை அவ ஹிருதயத்துல பிரகாசிக்காது அதனால அது இல்லாம தேஷுகி ஆசிரயதி வித்யா யாரு அப்படியே கில்லஸ்ஸா இருக்காளோ காப்பட்டியம் இல்லாம இருக்காளோ தெளிஞ்ச ஹிருதயத்தோட சுத்த புத்திகளா இருக்காளோ நிர்மல ஹிருதயம் உள்ளவர்களா இருக்காளோ அப்படி இருக்கிறவாளுக்கு தான் இந்த வித்ய ஹிருதயத்துல பிரகாசிக்கும் தேஷு ஹி ஆசிரயதி வித்யா ஏ அமாயாவினா சாதவா நாசுர பிரகிருதிஷு மாயாவிஷு ந ஏஷு ஜிம்மம் அனர்த்தம் ந மாயா யாருகிட்ட குட்டிலதே மாய இல்லையோ அவாழ்ட்ட அப்படின்னு பிரஷ்னோபனிஷத் தஸ்மாத் சத்தியம் ஆயதனம் இது கல்பியத்தே தப ஆதிஷ்வேவ பிரதிஷ்டிதா சாதனத்துவேன பிராப்தசிய சத்தியசிய புனராயதனத்வேன கிரகணம் சாதனாதிசயத்துவ ஞாபனார்த்தம் சத்தியம்ங்கிறது தான் எல்லாத்துக்கும் மேல பெருசுங்கிறத காட்டுறதுக்காக இது சொல்லப்பட்டது அஸ்வமேத சகசிரம் ச சத்தியம் ச துலையா திருதம் அஸ்வமேத சகசிராட்ச சத்தியமேகம் விசிஷத்தே நூறு அஸ்வமேதம் பண்றத விட சத்தியம் தான் சத்தியம்னா இந்த வாயை திறந்து சொல்ற வாயால இப்ப பகல் இது ராத்திரியும் சொல்ற மாதிரி சத்தியம் இல்லை சுத்தி பகவத் பிராப்திக்கு உதகக்கூடிய நில கௌட்டில்யம் அபாவம் இல்லாம நில உள்ள காப்பட்டியம் இல்லை யாரையும் ஏமாத்துறது சுவார்த்த இதெல்லாம் தான் பொய் அது தான் பொய் தீர்ந்து மெய்யானார் பொய் இல்லாதவர்கள் எல்லாம் திருவாச்சகத்தில் கூட பார்த்தோமே யோவா ஏதாம் ஏவம் வேதா அபகத்திய பாப்மானம் அனந்தே ஸ்வர்கே லோகே ஜேயே பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி இந்த வித்தியை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவ நித்தியமான ஸ்வர்லோகத்துல அப்படின்னா தன்னோட லோகத்துலன்னு சொல்லணும் ஆத்மலோகத்துல ஸ்வரூபத்துல பிரதிஷ்டையை அடைஞ்சுடுவா ஞானத்தை அடைஞ்சுடுவா பரிபூர்ணமான முக்தி சுகத்தை அடைஞ்சுடுவா ஜீவன் முக்தர்கள் ஆயிடுவா இந்த சரீரத்தில் இருக்கிற போதே பரமார்த்த லாபத்தால நிறுவர்த்தகர்கள் ஆயிடுவா அப்படின்னு இந்த பிராமமான உபனிஷத் இங்கே கங்கா மாதாவோட சந்நிதியில ஆகிறது ஓம் आप्यायन्तु வாக் वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्मनिराकरोदनिराकरणमस्त्वनिराकरणं मे स्तु तदात्मनि निरते य उपनिषत्सु धर्माः ते मयि सन्तु ते मयि सन्तु ॐ शान्तिः हरिः ओ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् अन्नपूर्णे सदा पूर्णे शङ्करप्राणवल्लभे ज्ञानवैराग्यसिद्ध्यर्थम् भिक्षाम् देहि च पार्वती हर नम पार्वती पतये हर हर महादेव